முந்திய இறை தூதர்களிடமிருந்து பெற்ற வசனங்களில் ஒன்று உங்களுக்கு வெக்கம் ஏற்படவில்லை என்றால் நீங்கள் விரும்புவது செய்யுங்கள் இந்த ஹதீஸு புகாரில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது அன்பு கூறிய முஸ்லிம்களே இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அன்சாரி குலத்தை சேர்ந்த ஒரு சஹாபியும் பதர் யுத்தத்தில் கலந்த ஒரு சஹாபியுமாக இருக்கின்றார் இவர்கள் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் ஒருமுறை அவர்கள் கூறியது கேட்டார்கள் அல்லாஹு சாலா முந்திய சமுதாயத்திற்கும் நபிமார்களுக்கும் கொடுத்த நிறைய வசனங்கள் நிறைய உபதேசங்களில் ஒன்று இது இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா உனக்கு வெக்கம் இல்லை என்றால் உனக்கு வெக்கம் ஏற்படவில்லை என்றால் நீ விரும்பியது செய் என்று நபி சொல்லாஹ் இங்கு கூறினார் இந்த ஹதீஸு புகாரில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது இந்த ஹதீஸை இரண்டு விதமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம் இதனுடைய பொருள் ஒன்று செய்யக்கூடியவனை பார்த்து இந்த ஹதீஸ் கூறுகின்றது வெக்கப்படக்கூடிய செயலை வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தவறு என்று இருக்கும் பொழுது அது செய்வது செய்வதிலிருந்து நம்ம வெக்கப்பட வேண்டும் தவறு செய்வதும் மற்றும் மக்கள் அருவறுக்கக்கூடிய விஷயங்களை செய்வதிலிருந்து நம்ம வெக்கப்பட வேண்டும் அப்படி உனக்கு வெக்கம் இல்லை மக்களுக்கு மத்தியில் நீ பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லது மக்கள் விரும்பாத ஒரு விஷயத்தை நீ மக்களுக்கு மத்திய நீ பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கின்றாய் என்றால் உனக்கு வெக்கம் இல்லை வெக்கம் இல்லாத பட்சத்தில் நீ என்ன செய்து கொண்டது செய்து கொள் அதற்குரிய தண்டனை அல்லாஹிடம் கிடைக்கும் இது செய்யக்கூடியவனுக்கு கூறக்கூடிய வார்த்தை உனக்கு இல்லை என்றால் நீ என்ன செய்யணும் செய்து கொள் இது நாம் பொதுவாக நம்முடைய <clears throat> வார்த்தைகளிலும் நம்முடைய பேசிகளும் நாம் கேட்போம் ஒருவர் தவறாக அருவறுத்தக்க விஷயங்கள் செய்யும் பொழுது மக்கள் அவர்களை ஏன்பா இது வெக்கப்படு என்று சொன்னோம் இல்லைன்னா நம்ம கடைசி என்ன உனக்கு வெக்கலைன்னா நீ என்ன செய்ய செய் இப்படி நாம கூறுவோம் இது அந்த நபரை பார்த்து கூறக்கூடிய விஷயம் இரண்டாவது செயலை பார்க்க சொல்லக்கூடிய இந்த அர்த்தம் இந்த ஹதீஸில் வரக்கூடிய அர்த்தம் என்ன ஒரு விஷயம் செய்வதனால் அது வெக்கப்பட வேண்டிய தேவை இல்லை ஒரு செயலை ஒரு தொழிலை செய்கின்றோம் என்றால் ஒரு வேலையை நாம் செய்கின்றோம் என்றால் அதனால் வெட்கப்படக்கூடிய அவசியம் இல்லை என்றால் அது நீங்கள் செய்யுங்கள் என்று நபி சொல்லாஹ் அலேசல்லம் கூறினார் எடுத்துக்காட்டாக ஒரு சிறிய வியாபாரம் வண்டி வியாபாரம் செய்கின்றோம் மக்கள் என்ன சொல்லுவார்கள் என்ன ரோட்ல பிளாட்ஃபார்மில் போட்டு விற்கிறோம் மக்கள் என்ன சொல்லுவார்கள் எப்படி இருக்கும் இப்படி என்ற விஷயங்கள் மனசு மன மனிதருடைய மனசில் ஏற்படுகின்றது ஆக அங்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம் வியாபாரம் என்பது ஹலாலானது அவர் செய்யக்கூடிய விஷயம் என்ன ஹலாலான முறையில் அவருடைய ரிஸ்கை அவர் திரட்டுகின்றார் ஆக இதில் வெக்கப்பட தேவையில்லை சிறு தொழில் இருக்கட்டும் அல்லது சின்ன செயலா இருக்கட்டும் இது வெக்கப்படக்கூடிய விஷயம் இல்லை என்றால் நீங்கள் செய்யுங்கள் <clears throat> என்று நபி சொல்லா அலிசன் கூறுகிறார் ஆக முதல் விஷயம் கடுமையாக ஒரு விஷயத்தை நபி சொல்லா அலிசன் கூறுகின்றார்கள் பாவங்களும் <clears throat> அருவறுக்கத்தக்க விஷயங்களும் மானக்கேடான விஷயங்களும் மற்றும் மற்ற மக்களுக்கு சிரமப்படுத்தக்கூடிய விஷயங்களும் வெக்கம் இல்லாதவன் தான் செய்வான் ஒன்று ஆக வெக்கப்படுவாயாக இப்படிப்பட்ட விஷயத்தை செய்வதிலிருந்து மனிதனே நீ வெக்கப்படுவாயாக என்று இங்கு ஒரு உபதேசம் இரண்டாவது உபதேசம் ஒரு ஒரு செயலோ ஒரு வேலையோ அல்லது ஒரு தொழிலோ செய்யும் பொழுது அந்த வேலை செய்வதனால் மக்கள் எதுவுமே சொல்ல மாட்டார்கள் என்றால் அந்த வேலை செய்வதில் நாம் வெக்கப்படக்கூடாது அது சிறிதாக இருக்கட்டும் அது சிறிதாக இருக்கட்டும் எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நாம் தொழில் செய்யும் பொழுது சிறு தொழில் செய்கின்றோம் <clears throat> வண்டியில் கொண்டு போகிறோம் அல்லது நின்று நம்ம ஏதோ விற்கிறோம் என்று பொழுது மனசில் யோசிப்போம் என்ன மக்கள் என்ன நினைப்பாங்களோ என்று ஆனால் அது அனுமதிக்கப்பட்டது ஹலாலான ஆன விஷயம் ஆக நம்ம அங்கு வெக்கப்பட தேவையில்லை <clears throat> மக்கள் அது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் பொழுது அதனால் நம்ம வெக்கப்பட தேவையில்லை நாம் செய்ய வேண்டும் இது நபிசல்லா அலிஸ்லனுடைய <clears throat> உபதேசமாக இருக்கின்றது ஏனென்றால் நபிசல்லா அலிஸ்லன் கூறிய வார்த்தை இங்கு முந்தைய சமுதாயத்திற்கும் முந்தைய நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது மனிதனிடம் வெக்கம் என்று அவனிடம் இருக்குமேயானால் சில விஷயங்கள் அவன் அருவறுக்கத்தக்க விஷயங்கள் பாவமான விஷயங்கள் இந்த விஷயத்திலிருந்து அவன் தடுத்து கொள்வான் இந்த விஷயத்திலிருந்து அவன் தடுத்துக் கொள்வான் என்று இங்கு சொல்லப்படுகின்றது ஏனென்றால் அன்புக்குறர்களே வெக்கப்படுவது என்பது இது ஈமானுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் சஹியான ஹதீஸில் வருகின்றது நபி சொல்லா அலே செல்லம் ஈமானுடைய கிளைகளை பற்றி கூறினார்கள் அல் ஈமானு ஈமானுடைய எழுவதற்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றது இதனுடைய உயர்ந்த ஒரு கிளை எது என்றால் கவுலு லா இல்லல்லா லா இலாக இல்லல்லா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வணக்கத்து கூறியவன் அல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தான் உயர்ந்ததாக இருக்கின்றது ஈமானில் மிகவும் அதனாக இமாசத்துல் அதனி தரீக் மிகவும் குறைந்தது மிக தாழ்ந்த ஒரு கிளை என்றால் லீஸ்டான ஒரு கேட்டகரி என்னவென்றால் மக்களுக்கு சிரமப்படுத்தக்கூடிய சிரமம் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் வீதியிலிருந்து பாதையிலிருந்து நம்ம அகற்றுவது இது ஈமானுடைய ஒரு பகுதி அதற்கு பிறபி சொல்லா கூறினார்கள் ஹயா ஈமான் வெக்கப்படுவது என்பது ஹயா கொள்வது இது ஈமானுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது ஆக முக்மீனிடம் அவனிடம் இந்த ஹயாவும் இந்த வெக்கமும் இருக்கும் இது இயல்பதெல்லாம் தலைவே திருக்கின்றான் ஆக தவறான காரியங்கள் செய்வதிலிருந்து நீ வெக்கப்படுவாயாக நீ வெக்கப்படக்கூடியவன் இல்லை என்றால் நீ எது செய்து செய்தாலும் செய்து ஏனென்றால் மனிதரிடம் வெக்கம் இல்லை என்றால் அவனுக்கும் மிருகத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை ஒரு மனிதனுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் வித்தியாசம் என்ன சில விஷயங்கள் மக்களுக்கு மத்தியில் அவன் அந்த விஷயங்கள் செய்ய மாட்டான் வெக்கப்படுவான் ஆக வெக்கப்படுவது என்பது இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கின்றது ஆனால் அன்பு கூறுகளே சில நேரத்தில் வெக்கம் வெக்கப்படுவது என்பது தவறாகும் ஆகும் என்ன சத்தியத்தை கூறுவதில் வெக்கப்படுவது அசத்தியத்தை தடுப்பதில் வெக்கப்படுவது சத்தியத்தில் கூற நான் சொன்னா என்ன ஆகுமோ சரி எதுக்குங்க என்று வெக்கப்படும் இல்ல சத்தியத்தை கூறுவதிலும் அசத்தியத்தை தடுப்பதிலும் நாம் வெக்கப்படக்கூடாது அங்கு நல்ல முறையில் நாம பக்குவமாக நாம எடுத்துரைக்கணும் அவங்களுக்கு மத்தியில் இது நம்முடைய ஈமானுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது ஏனென்றால் முக்மின் என்பவன் முஸ்லீம் என்பவன் எங்கு ஒரு தீங்கு நிலைந்தாலும் தா தன்னால் முடியும் என்றால் கையால் நிறுத்துவான் இல்லை என்றால் நாவால் கூறி அதை நிறுத்துவான் இல்லை என்றால் அவன் மனதில் அதை வெறுப்பான் இது கடைசி கட்டமாக இருக்கின்றது ஈமானுடைய ஆக நபி சொல்லா அலிஸ்லாம் இங்கு இரண்டு விஷயங்கள் இங்கு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸில் இரண்டு விஷயங்கள் நமக்கு நாம் இதை அறிந்து கொள்ளலாம் ஆக ஒன்று தவறான பாவங்களை மற்றும் மற்ற மக்கள் அருவறுக்கக்கூடிய விஷயங்களை செய்வது கொண்டு நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது நம்ம வெக்கப்படக்கூடியதற்கு மாற்றமாக இருக்கின்றது வெக்கம் இல்லாதவன் தான் அவன் செய்வான் அதே போல சில காரியங்கள் மக்கள் அதை செய்வதனால் வெக்கப்படுவதில்லை அதை செய்வதனால் வெக்கப்படுவதில்லை என்றால் நீங்கள் யாரையும் நீங்கள் பொருட்படுத்தாதீர்கள் அது நீங்கள் செய்யுங்கள் எந்த அது குறைவாக இருக்கட்டும் அது எந்த நல்ல விஷயமாக இருக்கட்டும் ஹலாலாக்கப்பட்டது என்றால் அது நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் அங்கு வெக்கப்பட தேவையில்லை என்று நபி சொல்லா கூறுகின்றனர் ஆக <clears throat> மார்க்கத்தில் வெக்கம் செய் வெக்கப்படுவது என்பது இது ஒரு ஈமானிய ஒரு அம்சமாக இருக்கின்றது இந்த விஷயத்தை நாம் உணர்ந்து முக்மின் என்பவன் எங்கு எதை செய்ய வேண்டும் எங்கு எப்போ செய்ய எப்படி செய்ய வேண்டும் என்று அவன் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் ஆக அந்த நிலைமையை கொண்டு நாம் வெக்கத்தை நாம் <clears throat> நம்முடைய ஈமானுடைய ஒரு பகுதியாக இருக்குது அதை வைத்துக்கொண்டு நாம் சில காரியங்களை நாம் செய்ய இந்த உலகத்தில் சில காரியங்களை செய்வதும் சில காரியங்களை விட்டு தடுத்துக் கொள்வதும் இது நம்முடைய ஈமானுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய விஷயத்தை அமல்படுத்தக்கூடிய தோஃபிக்கை கொடுத்தருள்வானாக சுபானக் அல்லாஹ் அபிஹம்திக்க அஷரன் இல்ல இல்லா தஸ்தூர்